அன்னம்பாலேக்கும் தில்லை சிற்றம்பலம் அன்னம் பாலேக்கும் தில்லை சிற்றம்பலம் பொன்னம் பாலே மாறேக்கும் தில்லை திட்டம் பொன்னம் மேலும் இப்பூமீதே என்னம் பாலிக்கும் மாறு கண்டின் பாலிக்கும் மாறு கண்டின் இன்னம் பாலிக்குமோ இப்பிறவி இன்னம் பா இப்பிறவி ஏ அரும்பற்றப்பட ஆய்மலர் கொண்டு நீர் சுரும்பற்றப்பட தூவித் தொழுமினோ கரும்பற்ற சிலை காமனை காய்ந்தவன் பெரும்பற்ற புலியூர் எம்பிரானையே எம்பிரானையே மலர் கொண்டு தூவி தொழுமீனோ அரிச்சுற்ற வினையால் அடற்புண்டு நீர் எரிச்சுற்ற கிடந்தார் என்று அயலவர் சிரிச்சுற்று பல பேசப்பட முனம் திருச்சிற்றம்பலம் சென்று அடைந்து உய்மினே திருச்சிற்றம்பலம் சென்று அடைந்து உய்மினே அல்லல் என் செய்யும் அருவினை என் செய்யும் தொல்லை வல்வீனை தொந்தந்தானன் செய்யும் தில்லை மாநகர் சிற்றம்பலவனார்க்கு எல்லையில்லதோர் அடிமை பூண்டேனுக்கே சிற்றம்பலவனார்க்கு அடிமை பூண்டேனுக்கே அல்லலன் செய்யும் அறிவினை என் செய்யும் தொல்லை வல்வினை தொந்தந்தானன் செய்யும் தில்லை மாநகர் சிற்றம்பலவனார்க்கு எல்லையில்லதோ ஊரடிமை பூண்டேனுக்கு ஊனில்லாவி உயிர்க்கும் பொழுதெல்லாம் நான் நிலாவி இருப்பன் என் நாதனை தேன் நிலாவிய சிற்றம்பலவனார் வான் நிலாவி இருக்கம் வைப்பரே சிட்டர் வானவர் சென்று வரங்கொழும் சிட்டர் வாழ்தில்ல சிற்றம்பலத்துறை சிட்டன் சேவடி கைதொழச் செல்லும் அச்சிட்டர் பாலனுகான் சிறு காலனே ஒருத்தனார் உலகங்கட்கு ஒரு சுடர் திருத்தனார் தில்லை சிற்றம்பலவனார் விருத்தனார் இளையார் விடமுண்டயம் அறுத்தனார் அடியாரை அறிவரே சிற்றம்பலவனார் அடியாரை அறிவரே விண்ணறைந்ததோர் வெவ்வளலின் உரு விண்ணிறைந்ததோர் வெவ்வளலின் உரு எண்ணிறைந்த இருவர்க்கு அறிவோனா கண் நிறைந்த கடிபொழில் அம்பலத்து உள் நிறைந்து நின்று ஆடும் ஒருவனே ஆடும் ஒருவனே அம்பலத்து ஆடும் ஒருவனே வில்லை வட்டப்பட வாங்கி அவுணர்தம் வல்லை வட்டம் மதில் முன்றுடன் மாய்த்தவன் அதில் மூன்றுடன் மாய்த்தவன் தில்லை வட்டம் திசை கைதொழுவார் வினை ஒல்லை வட்டம் கடந்து ஓடுதல் உண்மையே தில்லை வட்டம் திசை கைதொழுவார் வினை ஒல்லை வட்டம் கடந்து ஓடுதல் உண்மையே ஆ நாடி நாரணன் நான்முகன் என்று இவர் தேடியும் திரிந்தும் காணவல்லரோ நாரணன் நான்முகன் தேடியும் திரிந்தும் காணவல்லரோ மாட மாளிகை சூழ்தில்லை அம்பலத்து ஆடிபாதம் என் நெஞ்சுள் இருக்கவே அம்பலத்து ஆடி பாதம் என் நெஞ்சுள் இருக்கவே என் நெஞ்சுள் இருக்கவே மதுரவாய் மொழி மங்கையோர் பங்கினன் மதுரவாய் மொழி மங்கையோர் பங்கினல் சதுரன் சிற்றம்பலவன் சிற்றம்பலவன் சிற்றம்பலவன் திருமலை அதிர ஆர்த்து எடுத்தான் முடிப்பத்திர திருமலை அதிர ஆர்த்து எடுத்தான் முடி பத்திர மிதிகொள் சேவடி சென்றடைந்து உய்மினே ததன நன ஆ அத்துற வாய்மொழி மங்கையோர் பங்கினன் மதுர வாய்மொழி மங்கையோர் பங்கினன் சதுரன் சிற்றம்பலவன் திருமலை அதிர ஆர்த்தெடுத்தான் திருமலை கதிர ஆர்த்தெடுத்தான் முடி பத்திர மிதிகுள் சேமடி சென்றடைந்து உய்மினே மிதிகுள் சேவடி